ஆறு படை வீடுடையான் அழகிய வேலுடையான் அழிவிலா பேருடையான் ஆறு முகம்தானுடையான் வேலுடையான் மயிலுடையான் பன்னிரு கரமுடையான் ஷண்முகனே சரவணனே தமிழே தமிழ் கடவுளே ஷண்முகனே சரவணனே சிவசுப்பிரமணியனே சர்வமயமானவனே ஜகத்தினை ஆழ்பவனே வள்ளி மனவாளனே தெய்வானே நாயகனே வல்வினை களிபவனே தமிழே தமிழ் கடவுளே வேல்முருகா வேல்முருகா குமரா முத்து குமாரா மால்மருகா மால்மருகா திருமால் திருமகள் மருகா அழகனென்றால் முருகனென்றும் முருகனென்றால் அழகனென்றும் பொருள் கொண்டு வந்தவனே தமிழே தமிழ் கடவுளே வேல்முருகா வேல்முருகா செல்வ முத்து குமரனே மால்மருகா மால்மருகா சிவசக்தி பாலகனே நல்லோரை காத்திடவும் தீயோரை மாய்த்திடவும் கலியுகம் வந்த என் தமிழே தமிழ் கடவுளே வேல்முருகா வேல்முருகா வள்ளி மணவாளனே மால்மருகா மால்மருகா உள்ளிமையில் வாகனனே கலியுகநாதனாய் கண் கண்ட தெய்வமாய் கண் கொள்ளா காட்சி தரும் தமிழே தமிழ் கடவுளே வேல்முருகா வேல்முருகா குருவே குருநாதனே மால்மருகா மால்மருகா திருவே குமரேசனே ஆருடல் ஓருடலாய் ஒருமுகம் அருமுகமாய் அருள் தரும் திருமுகமே தமிழே தமிழ் கடவுளே வேல்முருகா வேல்முருகா குமரா திருக்குமரனே மால்மருகா மால்மருகா அமரா அருட்குமரனே வைகாசி திங்களில் விசாக நட்சத்திரத்தில் சிவநெற்றி கண்ணுதித்த தமிழே தமிழ் கடவுளே வேல் முருகா வேல் முருகா வேலா வேலாயுதா மால் மருகா மால் மருகா பாலா பால ரெண்டாயுதா அருமுகத்தால் ஒளி தந்து அடியாரின் குறைகளைந்து வாழ்வுக்கு வழிகாட்டும் தமிழே தமிழ் கடவுளே வேல் முருகா வேல் முருகா கலியுகநாதனே மால் மருகா மால் மருகா கண் கண்ட தெய்வமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேலேந்தி மயிலேறும் தமிழே தமிழ்கடவுளே வேல் முருகா வேல் முருகா ஓம்காரநாதனே மால்மருகா மால்மருகா சூரசம்ஹாரனே நாடி வரும் பக்தர்களின் நோய் நொடிகள் தீர்த்துமே தீராத வினையகற்றும் தமிழே தமிழ் கடவுளே வேல் முருகா வேல் முருகா திருச்செந்தூர் நாதனே மால் மருகா மால் மருகா செந்தில் வடிவேலனே சூரனை வென்ற இடம் தேவரை காத்த இடம் திருச்செந்தூர் உந்தன் இடம் தமிழே தமிழ் கடவுளே வேல் முருகா வேல் முருகா முத்து குருபராகுகா மால் மருகா சக்தி சரவணபவா சத்து சித்து ஆனந்தமாய் முப்பொருளாய் வந்த திருச்செந்தூரில் எழுந்தருடும் தமிழே தமிழ் கடவுளே இல்லற கோலமுடன் துறவு கோலமுடன் திருச்செந்தூரில் காட்சி தரும் தமிழே தமிழ் கடவுளே உயிர்களுக்கு அடைக்கலம் தருகின்ற திருத்தலம் திருச்செந்தூரில் கொடுத்தருளும் தமிழே தமிழ் கடவுளே வேல் முருகா வேல் முருகா கார்த்திகை பாலகனே மால்மருகா மால்மருகா கதிர்வடி வேலவனே தீர்த்தங்கள் பதிமூன்று கொண்டதொரு திருத்தலமா திருப்பரங்குன்றிருக்கும் தமிழே தமிழ் கடவுளே வேல் முருகா வேல் முருகா தங்கமயில் வாகனா மால்மருகா மால்மருகா சங்கத்தமிழ் தந்தவா திருமணக் கோலத்துடன் தெய்வானி தேவியுடன் திருப்பரங்குன்றமர்ந்த தமிழே தமிழ் கடவுளே வேல்முருகா வேல்முருகா அகந்தை அகற்றியவா மால்மருகா மால்மருகா ஔவைக்கு அருளியவா பழமுதிர் சோலையில் பழமுதிர்க்கு ஔவையுடன் விளையாண்ட முருகனே தமிழே தமிழ் கடவுளே வேல்முருகா வேல்முருகா பாலகுமாரனே மால்மருகா மால்மருகா பால பண்டிதனே சுட்ட கனி வேண்டுமா சுடாத கனி வேண்டுமா என்று அவ்வையை சோதித்த தமிழே தமிழ்கடவுளே வேல்முருகா வேல்முருகா எங்கும் நிறைந்தவா மால்மருகா மால்மருகா நெஞ்சம் நிலைத்தவா இலக்கியங்கள் உனை புகழ பழமுதிர் சோலையில் எழுந்தருள் புரிகின்ற தமிழே தமிழ் கடவுளே வேல்முருகா வேல்முருகா பழனியாண்டவா மால்மருகா மால்மருகா பழம் நீயானவா நாரதன் கலகத்தால் ஞான பழத்தினார் கோபத்தில் பழனி வந்த தமிழே தமிழ் கடவுளே வேல்முருகா வேல்முருகா நேசா சிவநேசனே மால்மருகா மால்மருகா கணேசன் சோதரனே தந்தையை வெறுத்து தன் தாயையும் வெறுத்து பற்றற்று பழனி வந்த தமிழே தமிழ் கடவுளே வேல் முருகா வேல் முருகா வேலாயுதனே மால் மருகா மால் மருகா தண்டாயுதனே ஔவையின் சமாதானம் அதையும் நீ ஏற்காமல் பழனி உன்பதி என்ற தமிழே தமிழ் கடவுளே வேல் முருகா பால சுப்பிரமணியனே மால்மருகா மால்மருகா பாலகுமரேசனே தந்தை சொல் தட்டியும் தாய் சொல்லை தட்டியும் கையிலே மலை கடந்த என் தமிழே தமிழ் கடவுளே வேல்முருகா வேல்முருகா தேவாதி தேவனே மால்மருகா மால்மருகா தெய்வீகமானவனே பணிந்து வரும் பக்தருக்கு பிறவி பிணி தீர்க்க பழனியில் எழுந்தருளும் தமிழே தமிழ் கடவுளே வேல்முருகா வேல்முருகா ஞான பண்டிதா மால்மருகா மால்மருகா மெய்ஞான பண்டிதா வேத பொருளுரைத்த அப்பனுக்கும் அப்பனா அப்பனே என் அப்பனே தமிழே தமிழ் கடவுளே வேல்முருகா வேல்முருகா பரஞ்சோதியே மால்மருகா மால்மருகா அருட்பெரும் ஜோதியே இந்திரனும் பிரம்மனும் வழிபட்டு பேரு பெற்ற சுவாமி மலை அமர்ந்த தமிழே தமிழ் கடவுளே சக்தி வேல் அது கொண்டு ஜகமாளும் நாதனா சுவாமி மலை நாதனா ஈசனுக்கும் ஈசனா பன்னிரு மாதமும் திருவிழா கோலமுடன் சுவாமி மலை எழுந்தருளும் தமிழே தமிழ் கடவுளே சூரனுடன் பெரும் போரும் வேடருடன் சிறு போரும் புரிந்து சினம் தனிந்த என் தமிழே தமிழ் கடவுளே அடியார்கள் துன்பத்தை பிணியை கவலையை வறுமையை தனித்திடும் தணிகை மலை தமிழே தமிழ் கடவுளே முனிவர்கள் பகையென்ற காமத்தை வெகுளியை மயக்கத்தை தனித்த திருத்தணிகை தமிழே தமிழ் கடவுளே தேவர்கள் வாழ்த்துரைக்க வள்ளியை கரம் பிடித்து திருத்தணிகை வந்தருளும் தமிழே தமிழ் கடவுளே எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் யாரு படை எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் ஆறுமுகா எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் வேல் முருகா எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய் எமக்கருள்வாய் தமிழே தமிழ் கடவுளே வேல் முருகா முருகா வேல் முருகா உன் வேலும் மயிலும் துணை முருகா திருக்குமரா குமரா சிவகுமரா எந்த நாளும் பணிந்திடாரும் குமரா என் கந்தனை கடம்பனை கதிர்வேலா உன்னை கண்டதும் தீர்ந்திடும் வினைத்தானாய் குறவள்ளி மணாளா வடிவேலா வந்த வல்வினை போக்கிட வரும் வேலா குறிஞ்சிய தலைவா குமரேசா குறை தீர்த்தமை காத்தருள் கதிரேசா இக்கலியுக தெய்வமே முருகேசா திரு கார்த்திகை தீபமே சிவனேசா நன்னான் மறை போற்றிடும் ஞானம் அவன் நல்வழியினை காட்டிடும் ஞானி அவன் நற்கருணை கடலே கந்தனவன் அந்த கடவுளை போற்றும் கடவுளவன் நம் மஞ்சுதலகற்றிடும் வீரமுகம் மனாருதலளித்திடும் ஆறுமுகம் மனசஞ்சலம் போக்கிடும் ஷண்முகமே உன் சந்நிதி வந்திட ஜெயம் வருமே நம் வல்ல கோட்டை முருகன் அவன் எல்லை கோட்டை தொட்டவுடன் வரும் தொல்லை துயரம் நீங்கிவிடும் நமதில்லம் இன்பம் பொங்கி வரும் விக்கலை தீர்க்கும் தண்ணீரா என் சிக்கலை தீர்ப்பாய் சிங்காரா குன்றில் பறக்கும் உன் கொடியார் ஒரு நொடியில் பறக்கும் நோய் நொடிகள் அம்பலவானன் ஏந்தலிலே அன்று பக்தன் ஒருவனின் மனம் குளிர பச்சை தண்ணியில் விளக்கெறிய அருள் புரிந்தாய் முருகா ஊரறிய முருகன் என்று நெய் அழைத்தாலும் திருக்குமரன் என்று நெய் அழைத்தாலும் கந்தன் கடம்பன் என்றாலும் நமை காப்பான் வேலன் என்னாலும் சிவசண்முகநாதன் என்றாலும் சர்வசத்குருநாதன் என்றாலும் ஓம் சரவண பவனே என்றாலும் சுக தரிசனம் தருவாய் என்னாலும் அதிகாலையில் எழுந்தே திருமுகம் காண்கிறேன் அழியாத உன் அருள் வேண்டியே மலை நாடினே மலர் தூவியே மலர் பாதங்கள் தினம் வேண்டினே உனை போற்றியே பணிந்தே தினம் ஜெயம் காண்கிறேன் ஜெயம் காண்கிறேன் அருணகிரிநாதர்க்கு அஷ்டமா சித்தி பெற இடம் தந்த விராலிமலை வலம் வந்து சரணடைந்தே பாம்பாட்டி சித்தரவர் வாழ்ந்தமலை மருதமலை குடி கொண்ட முருகனே நாடி முனை சரணடைந்தே பாலந்தேவராயர்தம் கந்தர் சஷ்டி கவசத்தினை அரங்கேற்ற அனுமதித்த சென்னிமலை சரணடைந்தே அகத்திய மாமுனிக்கு அருந்தமிழருளியவா முருகனே முதல்வனே புகழ்ந்துணை சரணடைந்தேன் அருளினை வாரியும் பொருளினை அள்ளியும் வழங்கிடும் வள்ளலாம் முருகனை சரணடைந்தேன் வள்ளலார் வணங்கிய சுவாமியே கந்த சுவாமியே கந்த கோட்ட பெருமானுன் காலடிகள் சரணடைந்தேன் அப்பன் மலை அண்ணாமலை அங்கமர்ந்து திருப்புகழை அருணகிரி நாகருக்கு அருளியவா சரணடைதே பிறவாமை அகற்றிட பெருவரம் தந்தருளும் முருகனே முத்து குமரனே நின்னையே சரணடைந்தே மறவாமை என் மனம் மறவாமல் நீக்கிடும் திருமாலின் மருகனே திருமுருகா சரணடைந்தே அஞ்ஞானம் போக்கியும் மெய்ஞானம் புகட்டியும் சிவஞானம் மருளிடும் குகனே உனை சரணடைந்தேன் அன்புருவாயடியார்க்கு அவர் வேண்டும் வரமருள வந்த குரு புவன குரு நாதனடி சரணடைந்தேன் தீரனாய் சூரனாய் தெய்வீக திருமகனாய் செந்தூரில் நின்றாடும் வேலவனை சரணடைந்தேன் தீரனாயாக்கிடுவாய் திருத்தணிதை முருகனே திருவடிகள் சரணடைந்தே தீரனே வடிவேலனே பொறுப்போடு பணிகின்றேன் திருப்போரூர் குமரனே குன்றாத பலம் வேண்டி மன்றாடி சரணடைந்தேன் கெட்ட குடி காத்தருளும் எட்டு குடி வேலவனே எந்த குடி காத்தருள உந்தனடி சரணடைந்தேன் கும்பிட்டு அழைத்திட கொடியவினை போக்கிடும் குன்ற குடி குமரனுன் திருவடிகள் சரணடைந்தேன் நினைக்கின்ற பொழுதிலே குறிஞ்சி மலை குமரனே நினைத்ததை நிறைவேற்றும் நினதடிகள் சரணடைந்தேன் அழகிய வேலனாய் ஆவினன் குடியிலே ஆனந்தம் தந்தருளும் அடி போற்றி சரணடைந்தேன் காந்தமலை முருகனே மயிலட்டு முருகனே குமரமலை குருநாதா தாளடிகள் சரணடைந்தேன் பச்சை மலை முருகனே பவழமலை ஆண்டவனே பழவினை போக்கும் பாதங்கள் சரணடைந்தேன் வள்ளிமலை வேலவா வட பழனி ஆண்டவா பிணி போக்கும் திருவடிகள் சரணடைதே மூவரும் தேவரும் முனிவருடன் யாவரும் வணங்கியே வாழ்த்திடும் முருகனை சரணடைந்தே காளி திரிசூலியும் நீலி சிவதுர்கையும் போற்றியே வணங்கும் முன் பொன்னடிகள் சரணடைந்தேன் தஞ்சமின்று வருவோர்க்கு அச்சரம் அது தந்து பஞ்சத்தை போக்குமுன் அருளடிகள் சரணடைந்தே நிறை சங்கு மாமழு மந்திரவாள் சக்ராயுதம் சங்கராயுதம் வல்லாயுதம் கொண்டவா வேலவா சரணடைந்தேன் எங்கும் நிறைந்தோனே என்னுள்ளிருப்போனே எல்லாம் அருள்வோனே என்றுனை சரணடைந்தேன் மங்களம் தந்தருளும் வையகம் வரமருளும் கலியுகம் காத்தருளும் கந்தனுனை சரணடைந்தேன் ஒளி தரும் உன் வேலை பணிவதே என் வேலை உறுதியாயிருந்து உன் இணையடிகள் சரணடைந்தேன் ஆர் தாண்டி அருள்கின்ற பத்து மலை முருகனே கதிர் காம கந்தனே கருத்துடன் சரணடைந்தேன் மெய்யாய் விளங்கிடும் ஐயா முருகன் என்று திருநீருமை பூசி மெய்யடிகள் சரணடைந்தேன் ஆதாரம் மாறுமாய் அது ஆறு மலையுமாய் ஆறு படை வீடுடைய ஆறு முகா சரணடைந்தேன் முருகா சரணடைந்தேன் குமரா சரணடைந்தே ஷண்முகா சரணடைந்தே சரவணா சரணடைந்தே சிவசுப்பிரமணியனாய் செவ்வாய்க்கு அதிபதியாய் செஞ்சேவர் கொடி கொண்ட முருகனுக்கரோஹரா வாசவன் மருகனாய் ஈசனின் மகனுமாய் நேசமுடன் காத்தருளும் முருகனுக்கு அரோகரா ஆவினன் குடி கொண்டு ஆனந்த மது கொண்டு அடைக்கலம் கொடுத்தருளும் முருகனுக்கு அரோகரா வேதங்கள் ஓதிடவும் நாதங்கள் முழங்கிடவும் உன் திருநாமம் போற்றுமின் வினை தீர அருள் புரியும் முருகனுக்கு அரோகரா சக்தி வடிவேலேந்தும் முத்து வடிவேலேந்தும் கந்த வடிவேலேந்தும் முருகனுக்கு ஞான வடிவேலேந்தும் வீர வடிவேலேந்தும் வெற்றி வடிவே முருகனுக்கு அரோகரா ஆறு படை வீடமர்ந்து ஏறுமையிலேறி வந்து அருள் மழை பொழிந்தருளும் முருகனுக்கு அரோகரா காவடிகள் பால் குடங்கள் சேவடிகள் சேர்த்து வரும் பக்தரை காத்தருளும் முருகனுக்கு அரோகரா பன்னீர் இளநீர் பால் தேன் பஞ்சாமிரத அபிஷேகம் கண்டு மனம் குளிர்ந்தருளும் முருகனுக்கு அரோஹரா அபிஷேகம் அலங்காரம் அர்ச்சனை தீபாராதனை கண்டு திருக்காட்சி தரும் முருகனுக்கு அரோஹரா தைப்பூசத் திருநாளில் தங்கரதம் அதிலேறி தரிசனம் தந்தருளும் முருகனுக்கரோகரா வேலனாய் வேடனாய் விருத்தனாய் வித்தகனாய் விளையாடல் புரிந்தருளும் முருகன்